ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் நம்முடைய கடமைகளான தர்மங்களை தர்மசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடிய வரிசையில் ஷண்ணவதி தர்ப்பணங்களை விரிவாக பார்த்து அந்த ஷண்ணவதி தர்ப்பணங்களை செய்ய முடியாவிடில் அதற்கான பரிகாரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு நடுவில் சமுத்திர ஸ்நானம் என்பது சில தர்ப்பண தினங்களில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது விஷயமாக விரிவாக பார்த்த பிறகு ஷண்ணவதி தர்ப்பணங்களை செய்ய முடியாவிடில் உள்ள பரிகாரங்களை பார்க்கலாம் பொதுவாக எந்த புண்ணிய நதிக்கு போனாலும் ஸ்நானம் பானம் அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு அதான் த தமிழில் சொல்கிற வழக்கம் கங்கா ஸ்நானம் துங்காபானம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஏதாவது ஒரு புண்ணிய நதியில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா முதல் இடத்தில் உள்ளது கங்கை ஏதாவது ஒரு நதி தீர்த்தத்தை குடிக்கணும் அப்படின்னு தோணித்துன்னா முதல்ல வரக்கூடிய நதி துங்கா நதி கங்கைக்கு போனால் அவசியம் ஸ்நானம் பண்ணணும் துங்கா நதிக்கு போனால் ஸ்நானம் முக்கியமில்லை பானம் தான் முக்கியம் அந்த தீர்த்தத்தை ஒரு உத்தரணையாவது சாப்பிடணும் அப்படி ஒவ்வொரு புண்ணிய நதிகளுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு எந்த புண்ணிய நதிகளுக்கு போனாலும் ஸ்நானம் பண்ணணும் அந்த தீர்த்தத்தை ஒரு உத்தரணையாவது சாப்பிடணும் இப்படி வர்ற பொழுது சமுத்திரமும் வருது அதில் இப்போது சமுத்திரத்திற்கு போனால் சமுத்திர ஸ்நானம் செய்து அந்த சமுத்திர தீர்த்தத்தையும் பானம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சமுத்திர ஸ்நானத்திற்குன்னு தனியாக விதிமுறைகள் சொல்கிறது வேதமே சொல்கிற பொழுது தஸ்மா அத் சமுத்திரஸ்ய அப்படின்னு ஒரு கதையை சொல்லி இதை சொல்கிறது சமுத்திரத்தினுடைய தண்ணீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு சமுத்திரத்தில் உள்ள கடல் தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர் இல்லை கடல் தண்ணீரை குடித்தாலோ அல்லது நாம் குடிக்கும்படி செய்து அந்த தண்ணியை நாம் உபயோகப்படுத்தினாலோ தண்ணீர் சம்பந்தமான நோயினாலே நாம் இறக்க வேண்டி வரும் கடல் தண்ணீர் அப்படிங்கிறத குடிக்கக்கூடாது நாம் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது சமுத்திர தண்ணீரை ஆனால் சில காலங்களில் ஸ்நானம் என்பது விசேஷமான பலனை சொல்கிறது இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அஸ்வத்த சாகரவு சேவியவு நஸ்பிரஷ்டவியவு கதாச்சனா அரச மரத்தை எங்கு பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் கைகூப்பியாவது நமஸ்காரம் பண்ணணும் சாகரவு கடல் கடல் எங்கே கண்ணில் பட்டாலும் நமஸ்காரம் பண்ணணும் சமுத்திர ராஜான்னு அபாம்பதிஹி அப்படின்னு பேர் சமுத்திரத்திற்கு சமுத்திரத்தை எங்கே பார்த்தாலும் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணணும் நஸ்பிரஷ்டவியோ கதாச்சனா ஆனால் கையால் தொடக்கூடாது இது இரண்டையும் எப்பொழுதும் சில காலங்களை தவிர்த்து அஸ்வத்தம் மந்தவாரே தூ சாகரம் பர்வணி ஸ்பிருஷேத்து ಅನ್ಯದಾತು ಕುರುಶ್ರೇಷ್ಠ ದೇವಯೋನಿರಪಾಂಪತಿ ಕುಶಾಗ್ರೇನಾಪಿ ಕೌಂತೆಯ ನಸ್ಪೃಷ್ಟವ್ಯೋ ಮಹೋದಧಿ ಆಜನ್ಮಶತಸಾಹಸ್ರೇ ಯತ್ಪಾಪಂ ಕುರುತೆ ಕ್ವಚಿತ್ ಮುಚ್ಯತೆ ಸರ್ವಪಾಪೇಭ್ಯ ஸ்நாத்வைவ லவனாம்பசி அதாவது அரச மரத்தை தொடுவதோ அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவதோ சில காலங்களில்தான் பண்ணலாம் அதாவது அமாவாசையும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அமா சோமவார புண்ணிய காலத்தில் அரசமரத்தை தொடலாம் மந்தவாரம் சனிக்கிழமையில் அரசமரத்தை தொடலாம் இந்த இரண்டு வாரங்களில்தான் அரசமரத்தை தொடுவதோ பிரதட்சிண நமஸ்காரம் செய்வதோ செய்யலாம் அதே போல் கடலை தொடுவதோ கடலில் ஸ்நானம் பண்ணுவதோ பர்வ காலத்தில் தான் பண்ணலாம் பௌர்ணமி அமாவாஸ்யா இவை இரண்டுக்கும் பர்வான பேர் இந்த பௌர்ணமியோ அமாவாசையோ வந்தால்தான் சமுத்திரத்தை தொடலாம் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணலாம் மற்ற நாட்களில் குஷாகிரேனாபி கவுந்தேயா நஸ்பிரஷ்டவியோ மகோததிஹி இந்த தகவலை நமக்கு சொல்வது மகாபாரதம் ஒரு புல்லுனுடைய நுனியினால் கூட சமுத்திரத்தையோ அரச மரத்தையோ தொடக்கூடாது ஆனால் பர்வ காலத்தில் சமுத்திர ஸ்நானம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு பௌர்ணமியிலேயோ அமாவாசையிலேயோ சமுத்திர ஸ்நானம் செய்தால் ஆஜன்ம சதசாகசிரே எத் பாபம் குருத்தே குவச்சித் முச்சதே சர்வபாபேபியா ஸ்நாத்வைவ லவனாம்பசி ஒரு முறை சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணினால் லக்ஷம் ஜென்மாக்களில் செய்த பாபம் சுத்தமாக தீர்ந்து போகிறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது மற்ற நாட்களில் சமுத்திரத்தை தொடுவதோ ஸ்நானம் செய்வதோ கூடாது ஆனால் சேத்துவுக்கு இந்த நியமம் கிடையாது அதாவது ராமேஸ்வரத்தில் சமுத்திர ஸ்நானம் என்பது நித்தியமாகவே சொல்லப்பட்டிருக்கு சேத்துர்ன் ஆபேட்சத்தே காலம் நித்தியம் ஸ்நானம் பிரசஸ்யத்தே நிஷேதா காலபேதஸ்ய சேதோர் அந்நத்திர கரிஹிச்சித் அப்படின்னு ஜெய்மினி என்கிற மகரிஷி சொல்கிறார் சேது அப்படின்னா ராமேஸ்வரத்திற்கு பெயர் ராமேஸ்வரத்தில் சமுத்திர ஸ்நானம் என்பது தினமுமே செய்யலாம் அதற்கு நிஷேதம் கிடையாது இந்த இந்த காலங்களில் தொடக்கூடாது ஸ்நானம் செய்யக்கூடாது என்பது ராமேஸ்வரத்தில் உள்ள சமுத்திரத்திற்கு கிடையாது மற்ற எந்த இடத்திற்கு போனாலும் பர்வ பௌர்ணமி அமாவாஸ்யா காலங்களில் மாத்திரம்தான் தொடலாம் ஸ்நானம் பண்ணலாம் மேலும் சில புண்ணிய காலங்களில் சமுத்திர ஸ்நானம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பௌர்ணமி அமாவாஸ்யா இந்த தினங்களில் சமுத்திர ஸ்நானம் செய்யலாம் கிரகண புண்ணிய காலத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்யலாம் கிரகணமும் பௌர்ணமியிலேயோ அமாவாசையிலேயோ தானே வரப்போகிறது அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அங்கே புரிந்து கொள்ள வேண்டியது பௌர்ணமியும் பிரதமையும் சேர்ற தினத்தில்தான் கிரகண புண்ணிய காலம் வரும் அமாவாசையும் பிரதமையும் சேர்ற தினத்தில்தான் கிரகண புண்ணிய காலம் வரும் சில நேரங்களில் முதல் நாள் கூட பௌர்ணமி அமாவாசை வரலாம் மறுநாளைக்கு கிரகணம் வரும் ஆகையினாலே கிரகண புண்ணிய காலத்தில் சமுத்திர ஸ்நானம் என்பது செய்யலாம் கிருஷ்ணாங்காரக சதுர்தசி தினத்தில் சமுத்திர ஸ்நானம் செய்யலாம் கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி செவ்வாய்க்கிழமை இது மூன்றும் சேர்ந்த தினத்திற்கு கிருஷ்ணாங்காரக சதுர்தசின்னு பெயர் அந்த தினத்தில் சமுத்திரஸ்நானம் செய்யலாம் கிருஷ்ணாங்கார சதுர்தசியாம் யோப்தோ ஸ்நானம் சமாச்சரேது தஸ்ய ஜென்மசகசிரேஷு சர்வம் பாபம் பிரணசதி இந்த கிருஷ்ணாங்காரக சதுர்தசி அன்றைக்கு சமுத்திரஸ்நானம் செய்வதனாலே ஆயிரம் ஜென்மாவில் செய்த பாபம் தீர்றது அதே போல் யுகாதி புண்ணிய காலத்தில் சமுத்திரஸ்நானம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு யுகாதௌ து நரஸ்நாத்வா விதிவத் லவனோததௌ கோசஹசிரப்பிரதானஸ்ய குருக்ஷேத்திரே ஃபலம் ஹியத் தத்ஃலம் லபத்தே மர்த்தியா பூமிதானஸ்ய ச அந்த யுகாதி புண்ணிய காலத்தில் சமுத்திரஸ்நானம் விதிவத்தாக செய்யணும் முறையாக செய்தால் குருக்ஷேத்திரத்தில் ஆயிரம் கோதானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு மாத்திரமில்லை நம் பித்தர்களுக்கும் நமக்கும் நம் அடுத்த தலைமுறையினருக்கும் கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு சௌர புராணம் காண்பிக்கிறது அப்படி இந்த புண்ணிய காலங்களில் சமுத்திர ஸ்நானம் என்பது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சமுத்திர ஸ்நானம் செய்ய வேண்டிய முறையையும் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்